الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إنك لعلى خلق عظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்ல ஜல்லஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் செல்லல்லாம் அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தப தாபியின்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுகிறது அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்கள் என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் பெருமானார் சல்லல்லாஹு அலைவ வஸல்லம் அன்னவர்களுக்கு உலகத்திலே எத்தனை நற்குணங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அத்தனை குணங்களும் பெருமானாரிடத்தில் இருந்தது 360 குணங்களையும் ஒட்டுமொத்தமாக பெருமானார் பெற்றிருந்தார்கள் ஒரு முறை பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்லம் என்னவர்கள் ஒவ்வொரு சகாபியாக அழைத்து அபுதர் நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் குணத்தை பெற்றிருக்கிறீர்கள் அபுமுசில முஸ்லிம் அழைத்து நீங்கள் தாவூத் இஸ்லாத்தின் குரலை பெற்றிருக்கிறீர்கள் ஒவ்வொரு சஹாபியா அழைச்சு ஒரு நபி மாதிரி இருக்கிறீங்க நபி மாதிரி இருக்கிறீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹுவை மட்டும் ரசூலுல்லாஹ் விட்டு விட்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள் நாயகமே ஒவ்வொருவராக அழைத்து ஒவ்வொரு நற்குணத்தை சொன்னீர்கள் எனக்கு ஒன்றுமே சொல்லவில்லையே நாயகமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உலகத்திலே நற்குணங்கள் மொத்தம் முன்னூத்தி அறுபது அந்த முன்னூத்தி அறுபதும் உன்னிடத்தில் உண்டு என்றார்கள் அபுபக்கர் அலி அண்ணாவுக்கே முன்னூத்தி அறுபது உண்டு என்றால் அதை உருவாக்கிய பெருமானார் முன்னூத்தி அறுபது நற்குணங்களை சொன்ன நம்ம முடிஞ்சு போச்சு அதனால ஒரு பனிரெண்டு நற்குணங்களை மட்டும் நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்பதற்காக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் அந்த பனிரெண்டில் எத்தனை நம்மிடத்தில் உண்டு இனி அதை உருவாக்கிக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் கருத்துக்களை உள்வாங்கி நற்குணம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக அன்பிற்குரியவர்களே முதல் குணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களிடத்தில் இருந்தது ஷபக்கத்துல் ஹல்க் படைப்பினங்களின் மீது அன்பு காட்டுதல் மனிதர்களின் மீது மட்டுமல்ல எல்லா படைப்பினங்கள் இந்த வசனத்தை ஓதிவிட்டு பெருமானார் எப்பொழுது ஓதினாலும் குரானிலே இந்த வசனத்தை எப்பொழுது பெருமானார் ஓதினாலும் கரமுயர்த்தி விடுவார்களாம் கண்ணீர் திந்துவார்களாம் அல்லாஹுமே இன்ன உம்மத்தி அல்லாஹும்ம இன்ன உம்மத்தி அல்லாஹும்ம இன்ன உம்மத்தி அல்லாஹ் அவர்கள் எல்லாம் உம்மத்திற்காக கேட்டார்கள் என் உம்மத்திற்கு நீ என்ன என்ன செய்ய போகிறாய் ரப்பே என் உம்மத்தை தண்டிக்க போகிறாயா என் உம்மத்திற்கு நரகத்தை கொடுக்க போகிறாயா தெரியாமல் பாவிகள் பாவம் செய்து விட்டார்கள் ரப்பே அதற்காக அவர்களை தண்டிக்க போகிறாயா ரப்பே அவர்களை மட்டும் தண்டித்து விடாதே வல சௌஃப யுக்திக ரப்புக ஃபதர்லா அல்லாஹ் சொல்லுவான் உங்கள் எண்ணம் போலயே அல்லாஹ் செய்வான் அவர்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவான் பெரும் பாவியாக இருந்தால் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னதற்காக அந்த பாவத்திற்கான தண்டனையை கொடுத்து அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானாருக்கு சுபசோபனம் சொல்லி காட்டுகிறார் இப்ப நாயகத்தினுடைய குணம் எப்படி இருக்கிறது என்பதற்கு இதைவிட பெரிய சான்று சொல்ல முடியுமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்திலே முதல் நாள் ஒரு நான்கு ஐந்து சகாபிகளோடு பெருமானார் தொழுகிறார்கள் இந்த நாலஞ்சு பேரும் போய் பெருமானார் ரமலானிலே சிறப்பு தொழுகை இஷாவுக்கு பிறகு தொழுகிறார்கள் என்று சொல்ல அடுத்த நாள் பார்த்தா ஒரு நாற்பது ஐம்பது வந்தாச்சு இந்த 40 50 பேருக்கும் பெருமாள் இரண்டாவது நாள் தொலை வைக்கிறார்கள் இந்த 40 50 பேரும் தான் பார்த்த ஆளுகள் எல்லாம் சொல்லியாச்சு மூன்றாவது நாள் ஒரு பெரும் கூட்டம் பெருமாள் தொலை வைக்கிறார்கள் நாலாவது நாள் மதீனாவாசிகள் அத்தனை பேர்களும் மஸ்ஜிது நபவிக்கு வந்து விட்டார்கள் பெருமானார் ஏதோ சிறப்பு தொழுகை தொலை வைக்கிறார்கள் இந்த நம்மாளுக்கு ஒரு பல ஒரு வளமை இருக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிருச்சுன்னா இமாம் சாப் ஒரு நிமிஷம் லேட் ஆயிருச்சுன்னா கொஞ்சம் கணப்பான் இந்த ஒரு நிமிஷம் தான் லேட் ஆயிருக்கும் அல்லது அந்த மணியையும் பார்க்க வேண்டியது அப்படி திரும்பி பார்க்க வேண்டியது அப்படி மணியை பார்க்க வேண்டியது இதெல்லாம் நம்முடைய வளமைகளில் உண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னாக்க அதிகார தோரணை வந்துவிடும் எங்க கூப்பிடு பெருமானார் செல்லல்லா வடிவச்சலம் நாலாவது நாள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை மூன்று நாள் தொலை வைத்த நாயகம் நாலாவது நாள் வரவில்லை வெளியில இருந்த சகாபாக்கள் கணச்சார்களாம் பெருமானார வர வைக்கிறதுக்காக கணக்கிறார்கள் பெருமானார் செல்லா அலைஹி வரவில்லை என்ன கொஞ்சம் கூடுதலாக கணித்தார்களாம் தன்னக பெருமானார் வரவில்லை ஒரு ஆலையை அனுப்பிச்சிட்டாங்க பெருமானார் செல்லா அலைஹி நாயகமே மூணு நாள் தொலை வச்சீங்க ஆளை காணாமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்களின் மீது நான் அன்பு காட்டியதற்காகத்தான் வரவில்லை என்றார்கள் நான் 30 நாளும் தொடர்ந்து தொழ ஆரம்பித்து விட்டால் உங்களுக்கு ஃபரலாக்கப்பட்டு விடும் தராவி உங்களுக்கு ஃபரலாக்கப்பட்டு விடும் அந்த ஃபரலாக்கப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் வரவில்லை என்றார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் மீது எவ்வளவு அன்பு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் வரலாறு சொல்கிறது குத்பா ஓதிக்கொண்டே இருக்கிற பொழுது பேரப்பிள்ளை ஹசன் அலி எல்லாம் வருகிறார்கள் வாப்பான் சொல்லி யாவத்தா ஓடி வந்த உன்னை பெருமானார் மெம்பர்ல இருந்து கீழே இறங்கி போய் புள்ளைய தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு குத்துபா ஓதுறாங்க என்னமா அம்மாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா அல்லாஹ்வே சொல்லுகிறான் குழந்தைகள் ஃபித்னா என்று குழந்தைகளின் மீது இறக்கப்படாமல் இருக்க முடியுமா அதனால் தான் எடுத்து தோளிலே வைத்துக் கொண்டேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அப்ப எவ்வளவு அன்பு என்பதற்கு இதை விட பெரிய தாண்டி என்ன இருக்க முடியும் இன்னைக்கு இருக்கிற இமாமு பையன் வந்தா நேரா இறங்கி போய் தூக்கி தோல்ல வச்சுட்டு குத்துபா ஓதுனா அடுத்த ஜுமாவுக்கு அவர் மேல ஏற முடியாது யோசிக்கிறோம் பெருமானார் செல்லல்லா வாலிவ வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அன்பாக நடந்திருக்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள் படை நடத்தி பயணத்திலே பெருமானார் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாய் குட்டி போட்டு பால் கொடுத்து கொண்டிருக்கிறது தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுக்கிறது சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்த்து கொண்டு செல்கிறார்கள் பொதுவாகவே ஒரு பத்து பேர் சேர்ந்து போனா ஒரு ஆளா போனா பேசாம போயிருவான் ஒரு பத்து பேர் சேர்ந்து போனா லேசா சீண்டி பார்க்கிற பழக்கம் இருக்கு அந்த நாய் பக்கத்துல போய் சூங்கிறது அல்லது கள்ளத்துக்கு போடுறது இது எல்லோருக்கும் உள்ள பழக்கம் ஒரு சஹாபி லேசா சீண்ட ஆரம்பித்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு தொல்லை கொடுக்காதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஜுஹைல் இப்னு சுராக்கா என்ற சஹாபியை காவலுக்கு போட்டார்கள் பெருமானார் வரக்கூடியவர்கள் இந்த நாய்க்கு தீண்டல் கொடுத்து விடக்கூடாது தொல்லை கொடுத்து விடக்கூடாது தன் குட்டிகளுக்கு அன்பு குட்டிகளுக்கு அது பால் கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த குட்டிகளுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாய்க்கு காவல் போட்டார்கள் உலகத்தில் நாயை காவலுக்கு போட்டவர்கள் உண்டு ஆனால் நாய்க்கே காவல் போட்டவர்கள் கண்மணி நாயகத்தை தவிர வேறு உலகத்தில் யாரும் இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படப்பினங்களின் மீது காட்டிய அன்பிற்கு அளவுண்டா யோசிக்கிறோம் வரலாற்றில் ஒரு செய்தி ஒரு பணக்கார சகாபி அந்த பணக்கார சகாபியினுடைய வீட்டுக்கு அருகிலே ஒரு ஏழை தோழரின் வீடு இந்த பணக்கார சகாபியினுடைய பேரிச்ச மரத்திலிருந்து ரெண்டு பணம் கீழே விழுந்துருச்சு இந்த ஏழை சகாபியினுடைய புல்லை எடுத்து வாயில போட்டார் இந்த பணக்கார ஜகாபி வேகமா வந்தவரு வாய்க்குள்ள கைய விட்டு உள்ள போன பள்ளத்தை வாய்க்குள்ள கையை விட்டு ஏழை தோழரின் பிள்ளை எடுத்து வாயிலே இருக்கிறார் கைய விட்டு பழத்தை எடுக்கும் போது பழத்தோடு சேர்த்து வாயையும் கிழிச்சிட்டார் அந்த பிள்ளையின் வாயிலிருந்து ரத்தம் வழிகிறது ஏழை தோழர் பிள்ளையை கையில பிடிச்சிட்டு பெருமானார் இடத்தில் வருகிறார் நபிய நாயகமே அவர் பழத்தை எடுத்ததில் தவறில்லை நாயகமே காரணம் அவரின் பழம் நாயகமே ஆனால் என் பிள்ளை என்ன தவறு செய்தான் நாயகமே பழத்தை எடுக்கிறேன் என்ற பேரிலே வாயையும் கிழித்து விட்டாரே நாயகமே குமான் நபிகள் குமான் செல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தீர்வு சொன்னார்கள் அருமை தோழரே இவர் ஏழை உன் வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஒரு மரம் அந்த மரத்தை நீ இந்த ஏழைக்கு கொடுத்து அவர்கள் சாப்பிட்டுக் கொள்ளட்டும் தெரியாமல் எடுத்து சாப்பிடுகிறான் எவ்வளவு ஆசை இருந்திருக்கும் அந்த சிறுபிள்ளைக்கு அந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்று நீ கொடுத்து விடு அந்த சஹாபி சொன்னார்ல வல்லாஹி அரசுல்லா இறைவன் மீது ஆணையாக முடியாது நாயகமே என்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகமெல்லாம் மாறி போகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அன்பு தோழரே உனக்கு நான் சொர்க்கத்திலே ஒரு மரம் தருகிறேன் இதை கொடுத்து விடுங்கள் சொர்க்கத்திலே மனம் தருகிறேன் கொடுத்து விடுங்கள் அல்லா வல்லாஹி அரசு ரசூலல்லாஹ் கொடுக்க மாட்டேன் நாயகமே ஏழை தோழர் எல்லாம் முகம் வாடி போயிருக்கிறார் பெருமானாரின் முகமும் வாடி போயிருக்கிறது பக்கத்திலே அபு தஹதா ரலியல்லாஹு தஆலா உட்கார்கிறார்கள் பெருமானாரின் வாடிய முகத்தை பார்த்து அந்த ஏழை தோழரினுடைய முகத்தையும் பார்த்துவிட்டு அபு தஹதா ரலியல்லாஹு சொன்னார்கள் நாயகமே நான் டீல் பேசட்டுமா என்றார்கள் நான் அந்த மரத்தை வாங்கி கொடுத்தா எனக்கு சொர்க்கத்திலே மரம் கிடைக்குமா என்றார்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஏழைக்கு நீ வாங்கி கொடுத்தால் மரம் உண்டு என்று சொல்ல பணக்கார சகாபிய அபுத்தாதார் அலிகள் அழைத்து செல்கிறார்கள் அழைத்து சென்று தனியாக பேசுகிறார்கள் நான் ஒரு பத்து மரம் என் தோட்டத்திலிருந்து தருகிறேன் இந்த ஒரு மரத்தை தருகிறாயா வழிய வந்தா நம்மாலே புடிச்சு பார்ப்பான் இவர் வந்தவுடன் சரி தோட்டத்தை ஃபுல்லா கறந்துறணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார் முடியாது என் தோட்டத்தில் இருக்கிற நூறு மரத்தை தருகிறேன் நீ ஒரு மரத்தை தருகிறாயா முடியாது என் தோட்டத்தில் ஆயிரம் மரம் இருக்கிறது அதற்கு பகரமாக இந்த ஒரு மரத்தை தருகிறாயா சரி தருகிறேன் ஆயிரம் மரத்தை கொடுத்து ஒரு மரத்தை வாங்கி இந்த ஏழை தோழருக்கு அபுத்தாதார் அலி எல்லாம் கொடுத்து விட்டு செல்கிறார்கள் பெருமானாரை சந்தோஷப்படுத்தி முகமலர்ச்சியோடு அபுத்தாதார் அலி அல்லாஹுத்தாலா பெருமானாருக்கு கொடுத்துவிட்டு அந்த ஏழை தோழரை மகிழ்ச்சியாக்கிவிட்டு புறப்பட்டு செல்கிறார்கள் சென்ற அபுத்தாதாவை புமான் நபிகள் கோமான் செல்லல்லா ஒளிவசலம் அபுத்தாதா ஜே இலைனா அபுத்தாதா ஜே இலைனா அபுத்தாதா ஜே இலைனா நீ வா அபுத்தாதா சொர்க்கத்திலே உனக்கு மரம் தருகிறேன் என்று சொன்னேனே அந்த மரம் எப்படி இருக்கும் என்று கூட கேட்கவில்லையே அந்த மரம் எப்படி இருக்கும் பெருமானார் கொண்ட அன்பின் வெளிப்பாடு நாயகமே அந்த மரம் எப்படி இருக்கும் நாயகமே நீங்களே சொல்லுங்கள் நாயகமே அல்லாஹ் ரசூலு பாலம் உன் மரத்திற்கு அடியிலே வேகமாக செல்லுகிற குதிரையிலே நீ பயணம் செய்வாய் ஐநூறு வருடங்கள் கடந்திருக்கும் அந்த மரத்தின் நிழல் முடிந்திருக்காது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நாயகமே மரம் மட்டும்தான் எனக்கா சொர்க்கமும் எனக்கு கிடைக்குமா என்று அபுத்தஹதா அலி அல்லாஹு தாலா சொல்ல அன்தமின் நகலில் ஜன்னா நீ சொர்க்கவாசி அபுத்தஹதா என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் அண்ணல் பெருமானாரின் சஃபக்கத் பாசத்திற்கும் பிரியத்திற்கும் இதை விட என்ன சான்று காட்ட முடியும் ஆனால் இன்றைக்கு நம் சமுதாயத்தின் மீது படைப்பினங்களின் மீது பாசம் கொண்டவர்களாக நேசம் கொண்டவர்களாக இருக்கிறோமா எண்ணி பார்க்கிறோம் ஏழைகளை மகிழ்வித்த அபுத்தகதாவின் வரலாறு ஒரு பக்கம் இன்றைக்கு ஏழைகளை வாட வைக்கிற நம் நிலை இன்னொரு பக்கம் ஷபக்கத்துல் ஹல்க் என்ற நற்குணம் முதலில் மலர வேண்டும் பெருமானாரிடத்தில் இருந்த இரண்டாவது குணம் அத்தவாலோ பணிவு அந்தஸ்து உயர உயர பணிவு வந்துவிட வேண்டும் இல்லையா ஒரு மனிதனுக்கு அந்தஸ்து உயர உயர பணிவு வந்துவிட வேண்டும் இது பெருமானார் ஸல்லல்லாஹு பணிவு செல்லும் இடத்திலே முழுமையாக இருந்தது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து பெருமானார் இடத்திலே கேட்கிறார்கள் நீங்கள் நபியன் அப்தாக இருக்க ஆசைப்படுகிறீர்களா நபியன் மலிக்காக இருக்க ஆசைப்படுகிறீர்களா அல்ல கேட்டார் நீங்கள் நபியாகவும் அரசராகவும் இருக்க ஆசைப்படுகிறீர்களா நீங்கள் நபியாகவும் அடிமையாகவும் இருக்க ஆசைப்படுகிறீர்களா நீங்கள் அரசராக இருக்க ஆசைப்பட்டால் மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய ஏன் திஹாமா அரபு தேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மலைகளையும் ஜபர்ஜதாக வைரங்களாக வைடூரியமாக மாணிக்கமாக அல்லாஹ் மாற்றிக் கொடுப்பதாக சொல்கிறான் உங்களுக்கு என்ன ஆசை இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் நம்மள்ட்ட வந்து கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பக்கத்துல இருக்கிற மலையுமா முடிஞ்சே நீ நம்ம முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி என்ன கார் வாங்கலாம் என்ன வீடு வாங்கலாம் எல்லாம் நடக்கும் ஆனால் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நான் நபியின் அப்தா அடிமை நபியாக இருக்க ஆசைப்படுகிறேன் அஜ்லிசு கமா எஜ்லிசுல் அப்த் நான் அடிமை அமருவதை போன்றுதான் அமருகிறேன் வாக்குலு கமா யாக்குலுல் அப்து ஒரு அடிமை சாப்பிடுவதை போன்றுதான் நான் சாப்பிடுகிறேன் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைவ செல்லம் என்பவர்கள் இருளக சக்கரவர்த்தி இருளக சக்கரவர்த்தியின் தவாலோ பணிவு எப்படி இருந்தது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இன்னைக்கு சாதாரண எம்எல்ஏ வாயிட்டு அவனை பிடிக்க முடியல எம்பி ஆயிட்ட பார்க்கவே முடியாது சிஎம் ஆயிட்டா பிஎம் ஆகிவிட்டார் அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் உலக சக்கரவர்த்தி இருந்த நடைமுறை பெருமானார் செலல்லா கொள்கை வஸல்லம் செஞ்சு ஹஜ்ஜு ஒண்ணுதான் வரலான ஹஜ்ஜுக்கு பெருமானார் புறப்படுகிறார்கள் நாம அது இருந்தா ஹஜ்ஜுக்கு புறப்படும் போது முதல் ஹஜ் செய்யும் போது அந்த ஹாஜிகளை பற்றி நன்றாக நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் ஒரே தடபுடலான விருந்தாக இருக்கும் அந்த நேரத்துல காசு எவ்வளவு போகுதுன்னு அவருக்கே தெரியாது அள்ளி அள்ளி விடுவார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள் அவர்கள் உம்ராவுக்காக அவர்கள் ஹஜ்ஜுக்காக எடுத்த யாராம் துணி மொத்தம் நாலே நாலு திருகம் தான் பெருமானாரத்துல என்ன நாயகமே ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறீர்கள் இப்படி ஒரு லேசான இப்படி ஒரு தாழ்வான துணியை நீங்கள் கொண்டு செல்கிறீர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹும் அல்லாஹும் இஜ்அல் ஹஜ்ஜனா ஹஜ்ஜம் மப்ரூரா லாரியா அவலா வலா சும்ஆ என்னுடைய ஹஜ்ஜை மப்ரூரான ஹஜ்ஜா ஆக்குவாயாக அதிலே முகஸ்துதி வந்து விடக் கூடாது ரப்பே அதிலே முகஸ்துதி வந்து விடக் கூடாது ரப்பே நான் பணிவை வெளிப்படுத்துவதற்காக அப்தியத்தை என் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக உன் ஆலயத்திற்கு முன்னால் வந்து நான் அடிமை என்பதை நிரூபிப்பதற்காக வருகிறேன் ரப்பே அதற்கு என்ன தேவையோ அதைத்தான் நான் எடுத்து வருகிறேன் என்றார்கள் பணிவுக்கு இலக்கணம் பெருமானார் இன்றைக்கு நம்மிடத்தில் கொஞ்சம் பணம் வந்துச்சுனாவே பணிவு போய் துணிவாயிடுது கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா கூப்பிடுறதே ஒத்த வரல தான் கூப்பிடுவான் அப்படி வா வா இந்த கூப்பிடுகிற விதம் கூட வித்தியாசமாக மாறி போகிறது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எவ்வளவு பணியும் நாற்பது வயதாகி விட்டால் நீங்கள் தடியை வைத்துக் கொண்டு நடங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமும் நடந்து காட்டினார்கள் சஹாபாக்கள் கேட்கிறாங்க நாயகமே நம்ம காலம் மாறியா முழங்கால் வலி காலம் அவர்களின் காலத்தில் ஆஜானுபாகு நூறு நூத்தி இருபது வயதை தாண்டியும் கூட சாதாரணமாக மனிதர்களை தூக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் அபுலாபு நூறு வயதுக்கு மேல ஒரு துணியை விரித்து அமர்ந்து கொள்ளுவான் சுத்தியும் பத்து வீரர்கள் தூக்குவார்களாம் அவனை தூக்க முடியாது வாஜான் வாகுவாக இருந்தவர்கள் பெருமானார் சொன்னார்கள் நாற்பது வயதாகிவிட்டால் நீங்கள் தடியை வைத்து நடங்கள் உமர் அலி எல்லாம் கேட்கிறாங்க நாயகமே தடியை வச்சு நடக்க சொல்றீங்களே பெருமானார் செலல்லா குழி வச்சலம் சொன்னார்கள் அது பணிவை காட்டும் என்றார்கள் தடியை போது குனிஞ்சுதானே போவ தடியை ஊண்டிட்டு குனிந்து பணிவை காட்டுவதற்காகத்தான் நான் தடி வைத்து நடக்க சொல்லுகிறேன் என்றார்கள் நடந்தும் காட்டினார்கள் ஆனால் இன்றைக்கு நாற்பது வயசுல யாராவது தடி வச்சு நடந்துட்டு போனா என்ன நடக்கும் யோசித்து பார்க்கிறோம் இன்னைக்கு அஞ்சு எல்லாம் தடி வைக்கிறதுக்கு யோசிக்குது அப்படி தள்ளாடி தள்ளாடி போனால் பிடிக்க வந்தா என்ன பிடிக்கிற அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் பணிவை எந்தெந்த தோற்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு வடிவ செல்லும் இந்த சமுதாயத்திற்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு வடிவ செல்லத்தினுடைய பணிவுக்கு அடையாளம் நசையிலே ஒரு ஹதீஸ் வரும் பெருமானார் தெருவிலே நடந்தால் எம்சி சி மசாக்கீன் அராமில் பெருமனார் செலல்லா ஒளிவ செலம் ஏழைகளோடு நடப்பார்கள் பெருமனார் செலல்லா ஒளிவ செலம் விதவைகளுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் விதவைகளின் வீட்டுக்கு அருகிலே சென்றால் என்ன வேண்டும் என்று கேட்டு வாங்கி கொடுத்து விட்டு இருளர சக்கரவர்த்தி செல்வார்கள் வரலாறு சொல்கிறதே நாம் என்றைக்காவது ஏழைகளோடு நடந்த அறிவின் இலக்கணம் பெருமானார் வாழ்ந்த காலம் முழுக்க தனக்கு முன்னால் யாரும் சலாம் சொல்லவில்லை பெருமானார் தான் முந்திக் கொண்டு சலாம் சொல்வார்கள் பெருமானார் தான் முந்திக் கொண்டு சலாம் சொல்வார்கள் மதரஜாவில் பட்டம் வாங்கிட்டா ஒரு அஜர்த்துங்கிற பட்டம் கிடைச்ச எல்லாரும் இவருக்கு தான் சலாம் சொல்லணும் என்று நினைக்கிற பண்பாடு வந்து விடுகிறது ஆனால் பெருமானார் உலக சக்கரவர்த்தி எல்லோருக்கும் முன்னால் சலாம் சொல்லுவார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு ரொம்ப நாள் ஆசை உமர் ரலியல்லாஹு வாழ்க்கை முழுக்க முந்தி அபூபக்கர் அல்லா உமர் அல்லாவுக்கு நன்மையிலே வாய்ப்பே கொடுக்காத அபூபக்கர் அல்லாவுக்கு ஒரு ஒரு நாள் ஒரு ஆசை நாயகத்துக்கு முன்னால் நாம் சலாம் சொல்லிவிட வேண்டும் அவ்வளவுதான் ஒரே ஒரு நாள் சலாம் சொன்னா போதும் பெருமனாருக்கு முன்னாடி போனா தானே டக்குனு சலாம் சொல்லிடுறாங்க பெருமனாருக்கு பின்னாடியே வந்து சலாம் சொல்லலாம் என்று எண்ணிக்கொண்டு நாயகத்திற்கு பின்னாடியே வந்து சட்டென்று திரும்பி பெருமானாருக்கு சலாம் சொல்லிவிடலாம் என்று கற்பனை செய்து கொண்டு பின்னால் வருகிறார் பெருமானாருக்கு முன்னாடி பார்ப்பதை போன்று பின்னால் பார்க்கிற ஆற்றலும் உண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வேகமா வரும்போது பெருமானார் சட்டுன்னு திரும்பி அஸ்லாம் அலைக்கும் யா நாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு நாயகமே என்னென்னவோ செஞ்சு பார்க்கிறேன் ஒண்ணும் முடியலையே நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அபுபக்கர் நன்மையிலே உன்னை விட அதிக தேவை உள்ளவன் நான் என்றார்கள் உன்னை விட நன்மை அதிகமாக நான் செய்ய வேண்டியிருக்கிறது என்றால் நாயகமே இப்படி சொல்லுகிற பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் அந்த பணிவு நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது திருமதியிலே ஒரு அதீஸ் ரொம்ப அழகான அதீஸ் பெருமானார் சபையிலே அமர்ந்திருப்பார்கள் ஒரு மஜ்னூனான பெண் வருவாள் பைத்தியக்காரி நாயகமே எனக்கு ஒரு தேவை இருக்கிறது ஓருங்கள் என்பாள் சபையிலிருந்து எழுந்து சென்று அந்த பைத்தியக்காரிக்கு என்ன தேவை என்று பெருமானார் கேட்பார்கள் வயிறு பசிக்கிறது என்பால் பெருமானார் சென்று உணவு கொடுத்துவிட்டு மீண்டும் தன்னுடைய இடத்திலே வந்து பெருமானார் தோழர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் வரலாறு சொல்கிறதே பைத்தியத்தின் தேவைகளை கூட நிறைவேற்றிய பெருமை பெருமானாரை சாரும் இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு எப்படி இருக்கும் நானே பேசிட்டு இருக்கேன் ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளு இப்படின்னா என்ன நடக்கும் சபையெல்லாம் திரும்பி அவரை பிடிங்கும் இல்லையா ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பணிவுக்கு இதைவிட பெரிய சான்று காட்ட முடியுமா பெருமானாரை பார்க்கிற பொழுது முதல் முதலாக பார்க்கிற சஹாபாக்களுக்கு பயம் ஏற்படும் ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வந்தவர் பயந்து போய் அப்படியே நடுங்கிட்டே நிற்கிறாரு பெருமானாரை பார்த்து நடுங்குகிறார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள் இன்னமா அன இப்னு இம்ரஅத்தின் மின் குரைஸ் தம்பி நீங்க நடுங்க வேண்டாம் நானும் ஒரு அம்மா பெத்த புள்ளதான் நானும் ஒரு பெண் பெற்ற பிள்ளைதான் யாக்குலுல் கதீர் அந்த ரொட்டியையும் கறியையும் சாப்பிட்டுக் கொண்டு திரிவாளே ஒரு தாய் அந்த தாய் பெற்ற பிள்ளைதானப்பா எனக்கு நீ பயப்பட வேண்டாம் எனக்கு நீ பயப்பட வேண்டாம் என்று உமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஏழைகள் நோய்வாய்ப்பட்டு விட்டால் வீட்டுக்கு சென்று விசாரிக்கிற பண்பாடு பெருமானாருக்கு சொந்தமான பண்பாடு நாமளா இருந்தா பெரிய பணக்காரன் வந்து நோய்வாய்ப்பட்டாக்கா தும்முனா கூட போய் விசாரிச்சுட்டு வருவார் இவரு என்னங்க நீங்க தும்பிட்டீங்களே என்ன ஆச்சு ஆச்சியா தும்புறதுக்கு ஆனா ஏழைகள் வாடிக்கொண்டிருக்கிற பொழுது ஏழைகளுக்கு நோய் விசாரிக்கிற பண்பாடு நம் சமுதாயத்தில் இருக்கிறதா அந்த பணிவின் குணம் இருக்கிறதா பெருமானார் செல்வார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அழிவு வஸல்லம் அவர்கள் மதினாவின் வீதிகளே சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு அம்மா தூக்க முடியாமல் ஜாமானை தூக்கி செல்ல பெருமானார் நான் அதை தூக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்ல சரி நான் நம்ம கையில கொடுத்துருச்சு எல்லா ஜாமான்களையும் ஈருலக சக்கரவர்த்தி கொண்டு செல்கிறார்கள் வீடு வரை சென்றார்கள் வீடு வரை சென்றார்கள் வீடிலே இறக்கினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த அம்மா அழைச்சாங்க தம்பி இங்க முகம்மதுன்னு ஒரு ஆள் வந்திருக்கிறான் உன்னை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியுது அவர்கிட்ட மட்டும் சேர்ந்துடாத அவர்கிட்ட மட்டும் சேர்ந்துடாத என்று சொல்லி அனுப்பிச்சிருச்சு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு பின்னாடி தம்பி இங்க வா உன் பேர் என்ன என்று கேட்டது யாரை சொன்னீர்களோ அந்த முகம்மதே நான் தான் அம்மா அல்லா இலாஹ இல்லல்லா வண்ணக்க ரசூலுல்லா என்ற ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு உண்டு பெருமானாரின் பணிவாள் பல பேர்கள் இஸ்லாத்தில் இணைந்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த பணிவு என்ற குணம் நம்மிடத்திலே மலர வேண்டும் மூன்றாவதாக நாயகம் செல்லல்லா அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்த மிகச்சிறந்த நற்குணங்களில் ஒன்று ஹயா வெக்கம் கன்னி பெண்ணை விட அதிகமாக பெருமானார் வெட்கப்படுவார்கள் ஹதீசுகள் சொல்லி காட்டுகிறது கன்னி பெண்ணை விட ஒரு தடவை ஹிந்தார் அலி அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள் ஹிந்தா வந்து சொல்கிறார்கள் நாயகமே எங்களுக்கு பையத்து வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து கொடுக்கிறார்கள் ஆண்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு துணியை பிடிச்சு தான் பையத்து கொடுப்பாங்க பெண்களுக்கு ஆனால் அந்த ஹிந்தா சொல்லுவார்கள் நாயகமே உங்களின் கையை பிடித்து நான் பையத்து செய்ய வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது இன்னைக்கு கை கொடுக்கிறது கலாச்சார மரபுப்படி சர்வ சாதாரணமாக ஆணும் பெண்ணும் கை கொடுக்கிற கலாச்சாரம் இன்றைக்கு அதிகரித்து வருகிறது ஆனால் பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்லவன் அவர்களிடத்திலே இந்த கேட்கிறார்கள் நாயகமே உங்களின் கையிலே நான் முசாபகா செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நாயகமே அந்த புனிதமான கையோடு என் கை சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நாயகமே ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்நிய பெண்ணின் கரத்தை இந்த கரம் தொட்டதே இல்லை உனக்கு சொல்வது நூறு பேர்களுக்கு சொல்வதற்கு சமம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எந்த பெண்ணின் கரத்தையும் தொடமாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கி நின்றார்கள் எண்ணி பார்க்கிறோம் வெக்கத்தின் சுவடுகள் பெருமானார் இடத்தில் இருந்தது இன்னைக்கு ஆம்பளைக்கு வெக்கம் இல்ல பொண்ணுக்கு வெக்கம் இல்ல வெக்கங்கள் எங்கே போனது யோசிக்கிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் சஹாபாக்களிடத்திலே பேசுவதற்கு கூட வெக்கப்படுவார்களாம் ஒரு சஹாபி இடத்திலே அசுத்தத்தின் கரை ஆடையில் தெரிகிறது நேர அந்த சகாபிட்ட உங்களுடைய ஆடையிலே அசுத்தத்தின் கரை தெரிகிறது என்று சொன்னால் மனம் அந்த சகாபிக்கு வலிக்கும் என்பதற்காக இன்னொரு சகாபியை அழைத்து தனியாக சென்று ரகசியமாக அவரிடத்திலே சொல்லுங்கள் அசுத்தத்தின் கரை தெரிகிறது அதை அகற்றிக் கொள்ளுமாறு சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே அந்த நாயகத்தினுடைய நடைமுறையும் வழிமுறையும் எப்படி இருந்தது என்பதை எண்ணி பார்ப்பதற்கு இதைவிட பெரிய சான்றை சொல்ல முடியாது பெருமானார் சல்லல்லாஹு அழிவு செல்லும் இடத்திலே யாராவது கேட்டு இல்லை என்று சொல்வதற்கு நாயகம் வைக்கப்படுவார்களா நசையிலே ஒரு ஹதீஸ் பதிவாகும் பெருமானார் இடத்திலே எதுவுமே இல்லாத நேரத்திலே ஒரு பெண்மணி வந்து நாயகமே என் வீட்டில் கஷ்டமாக இருக்கிறது ஏதாவது கொடுத்து உதவுங்கள் என்று சொல்ல நாயகத்தின் வீட்டில் எதுவும் இல்லை பெருமானார் வேக வேகமாக சென்றார்கள் யூதரின் கிணற்றிலே தண்ணீர் இறைத்தார்களாம் யூதனின் கிணத்திலே தண்ணீர் இறைக்கிறார்கள் பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு வாளிக்கு ஒரு பேரித்தம்பளம் என்று இறைக்கிறார்கள் ஒரு ஏழெட்டு வாளிகளை இறைக்கிற பொழுது அந்த வாளி அந்த கீழே விழுந்து விடுகிறது அந்த யூத பெண்மணி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கன்னத்தில் அறைகிறாள் தண்ணீர் இறைக்க கூட தெரியவில்லையே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய எழுதுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீட்டுவார்கள் அந்த வாளி மேலே வருகிறது அந்த பெண்ணிடத்திலே வாளியை கொடுப்பார்கள் இதை பார்த்த பெண்மணி இவர்கள் நபி என்பதை உணர்ந்து கொண்டு அந்த பெருமானாரிடத்திலே மன்னிப்பு கேட்க அந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கிறார்கள் கிடைத்த சில தம்பளங்களை கொண்டு வந்து அம்மா என்னால் முடிந்தது இதுதான் அம்மா என்று கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதற்கு பிறகு இல்லை என்று சொல்லக்கூட வைக்கப்பட்டவர்கள் பணாயிரத்தினுடைய ரக்கம் இன்றைக்கு நம் சமுதாயத்தினுடைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டா இந்த வெக்கம் என்ற நல்ல குணம் மூன்றாவதாக நம் சமுதாயத்திற்கு வர வேண்டும் நான்காவதாக சபர் பொறுமை எல்லா நற்குணங்களுக்கும் தாய் பொறுமை என்றார்களே பெருமானார் அந்த பொறுமை இன்றைக்கு நம் சமுதாயத்தில் எவ்வளவு இருக்கிறது வீட்டிலே பொறுமை சமூகத்திலே பொறுமை கடையிலே பொறுமை பொறுமை இழந்த சமுதாயம் யாருன்னா நம்ம சமுதாயம் தான் ஆனால் பெருமனார் ஸல்லல்லாஹு ஒளி வச்சலம் எவ்வளவு பொறுமையாக இருந்தார்கள் நிறைய ஹதீஸ்களை சான்றாக முடியும் வண்ணல் பெருமானாரினுடைய பொறுமைக்கு ஆயிரம் ஆயிரம் வரலாறுகள் பெருமனார் சபையிலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நேரா ஒரு கிராமவாசி வந்தார் நாயகத்தை சுத்தி உட்கார்ந்து இருக்கிற தோழர்கள் எல்லாம் பெரும் பெரும் ஆளுக அலி அல்லா உமர் அலி அல்லா உஸ்மான் அல்லா அலி அல்லா பெரும் பெரும் சகாவிகள் வந்த கிராமவாசி அப்படி தாண்டிட்டே வந்து அபு அலி அல்லாவினுடைய முதுகுல கால வச்சு அப்படி தாண்டானாம் அபு உபைதார் அலி தஆலா ஏற்கனவே முறைச்சிட்டு இருக்கிறாங்க நேர வந்த உடனே பெருமான செல்லல்லாஹு அலைஹி செல்லத்தினுடைய முதுகுக்கு பின்னால் பின்னால் உள்ள இடத்திலே ஹுனைன் போர்க்களத்தினுடைய கனிமத் பொருள் எல்லாம் இருக்கிறது நேரா போன ஆளு நாயகத்தை கூட பார்க்கல அந்த பொருளை போய் பார்த்தான் எவ்வளவு இருக்குதுன்னு ஒரு மாதிரியா போய் பார்த்துட்டு நேரா பெருமானார் இடத்துல வந்து தன்னுடைய துண்டை தூக்கி பெருமானார் செலல்லா ஒளி வசலத்தினுடைய தோல்ல போட்டு முறுக்கி முஹம்மதே ஹுனைன் போர்க்களத்துல ரணிமத் பொருள் வந்திருக்குது இது உங்க அப்பா வீட்டு சொத்து இல்ல இது எல்லாத்துக்கும் சேர வேண்டியது ஏன் பங்க கொடுன்னா இந்த கிராமவாசி என் பங்கை கொடு எப்படி இருக்கும் தோழர்களுக்கு அதுங்க ஆள் மேல தாண்டி காலை வச்சு தாண்டி பெருமானாரை கூட கண்டுகொள்ளாமல் போய் பொருளை பார்த்துவிட்டு நாயகத்தின் மீது துண்டை பிடித்து வைத்து முறுக்கி கேட்கிறார் என்றார் பெருமானார் ஒன்று கூட பேசவில்லையே சென்றார்கள் பொருளை எடுத்து கொடுக்கிறார்கள் நான்லாம் தூக்கிட்டு போக மாட்டேன் என் ஒட்டகையில வந்து ஏத்தி விடுன்னு பெருமானார் ஒட்டகை வரை தூக்கி சென்றார்கள் சகாபாக்களை பெருமானார் அமைதிப்படுத்துகிறார்கள் ஏற்றி அனுப்பினார்கள் வரலாறு சொல்கிறது நம் நிலையாக இருந்தால் எப்படி இருக்கும் முதலாளி ஒரு தொழிலாளி தூக்கு தூக்கு பைய தூக்கு என் பைய கொண்டு வந்து வண்டியில வையினா என்ன நடக்கும் அடுத்து வேலைக்கு வருவாரா அனல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருந்தார்கள் அவரும் அறியாத தோழர் தானே என்றார்கள் அவரும் நம்முடைய தோழர் தானே அறியாத தோழர் தானே பின்னர் அறிந்து கொள்வார் என்று சகாபாக்களை ஆறுதல் படுத்திய அந்த பெருமானாரினுடைய வரலாறுகளை படிக்க வேண்டாமா பெருமானாருக்கு தொல்லை கொடுத்த மூன்று பேர்கள் சகாபாக்களை கொன்று குவித்த மூன்று பேர்கள் மக்கா வெற்றியின் பொழுது மாட்டிக்கொள்கிறார்கள் சஃப்வான் உமையா அபு சுஃபியான் ஹாரிசிபுன் ஹிசாம் மூன்று பேர்களும் மாற்றி மூன்று தூணிலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு என்ன தண்டனை பெருமானார் கொடுக்க போகிறார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுல உமர் அலி அல்லாஹு தஆலா வர்றாங்க அப்படி வந்து உமர் அலி அல்லாஹு தஆலா சஃப்வான ஒரு பார்வை பார்த்தார்கள் அபு சுஃபியான பார்த்து சொன்னாங்க ஏன்னா அபு சுஃபியான் கூட தலைவர் உமரும் ஒரு தலைவர் அபு சுஃபியான் நான் தான் உனக்கு பெருமானாரிடத்தில் அனுமதி வாங்குவேன் உன் தலையை நான் தான் எடுப்பேன் அபு சுஃபியானுக்கு ஏனென்றால் உமர் சொன்னால் செய்யாமல் விடமாட்டார் இப்படி ஒரு பண்பாடு உமருக்கு சொந்தமான பண்பாடு அபு சுஃபியான் கலங்கி போய் இருக்கிறாரு அந்த பக்கம் போய் ஆரிஸ் இப்னு இசாமை மிரட்டி விட்டு உமர் அலி அல்லாஹு அவர்கள் பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்லும் இடத்திலே சொல்கிறார்கள் நாயகனே இந்த மூணு பேர்த்தை என்ன செய்ய போறீங்க பெருமானார் அனுமதி கொடுப்பாங்க கை வச்சிடலான்னு உமர் அலி அல்லாவினுடைய ஆசை என்ன அவ்வளவு கொடுமைகள் பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு பார்த்து மசலி வ மசலுக்கும் கமசலி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்றார்கள் எனக்கும் உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள உதாரணம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு தொல்லை கொடுத்த சகோதரர்கள் வருகிற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்த தொல்லைகளை எல்லாம் மறந்து மன்னித்தார்களே மன்னித்து விட்டார்களே அதை போன்றுதான் நான் அபூ சுஃபியானையும் இதை போன்றுதான் சஃப்வான் இப்னு உமையாவையும் ஹாரிஸ் இப்னு ஹிசாமையும் மன்னிக்க போகிறேன் லா தஸ்ரீப அலைக்கும் யௌம் இது பழிவாங்கும் தினம் அல்ல நான் மன்னிக்க போகிறேன் என்று பொறுமையோடு சொன்னார்களே இதை உமர் காலம் முழுக்க சொல்லுவார்களாம் இந்த பெருமானாரின் பொறுமைக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் என்ன நாங்கள் எல்லாம் என்ன என்று உமர் எல்லாம் அல்லாஹு அங்கலாய்த்துக் கொள்வார்கள் என்று வரலாறு சொல்கிறதே இந்த பொறுமை நம்முடைய வீட்டில் மனைவி இடத்திலாவது நிகழ்ந்திருக்கிறதா யோசித்து பார்க்கிறோம் டீ கிளாஸ் வச்சுட்டு மனைவி போக புள்ள வந்து கொட்டிரும் உடனே பிள்ளைய மறப்பான் ஒரு முறை எந்த நேரத்துல பிறந்தியோ தெரியல கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே கண்ணு எங்க பிடரிலேயே வச்சிருக்கிற வந்து தட்டி விட்டு செல்கிறாய் என்று ஒன்னு பிள்ளைய திட்டுவான் அல்லது நேர மனைவியை கூப்பிட்டு சிட்டுவான் நான் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல ஏன் கீழே வச்சுட்டு போற உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை என்று குற்றவாளி கூண்டில் மனைவியை ஏற்றினாள் அவ சும்மா இருப்பாள ஆமா பெரிய பொல்லாத கணக்கு பொல்லாத எழுத்து இருபத்தஞ்சு வருஷமா இதை தனியா எழுதுற குடிச்சிட்டு எழுத வேண்டியதானே சொல்லுவானே நம்முடைய குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பொறுமை இழந்து போய் மனைவியை திட்டுகிற கணவன் கணவனை திட்டுகிற மனைவி இதெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற பொழுது பெருமானாரினுடைய வாழ்க்கையையும் ஒரு பக்கம் உரசி பார்க்கிறோம் பழி வாங்கியவர்களின் பழியை பெருமானார் பொறுமையோடு ஏற்றி மன்னிக்கிற மனப்பான்மையை இந்த சமுதாயத்திற்கு தந்தார்களே எத்தனை பேர்கள் அதை எடுத்து நடக்கப் போகிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தைக்கு செல்கிறார்கள் ஒரு கிராமவாசி ஒட்டகம் இருக்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒட்டகம் பிடிச்சு போச்சு நான் ஒட்டகத்திற்கு பகரமாக பேரித்தம்பளம் தருகிறேன் அன்னைக்கு பண்ட மாற்று முறைகள் இருந்தது பேரிச்சம்பளத்தை நான் ஒரு வசக்கு தருகிறேன் நூத்தி எண்பது கிலோ பேரிச்சம்பளம் தர்றேன் நீ உன் ஒட்டகத்தை கொடுத்துரு சரி என்று டீல் முடிகிறது பெருமானார் வீட்டுக்கு போய் பார்க்கிறாங்க ஒரு பேரிச்சம்பளமும் இல்லை பெருமானார் நேராக வந்து சொன்னார்கள் அந்த கிராமவாசியிடத்திலே உன்னிடத்திலே நான் பேரித்தம்பளம் தந்து ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறேன் என்று சொன்னேன் ஆனால் வீட்டுக்கு போய் பார்த்தால் என் வீட்டிலே பேரித்தம்பளம் இல்லை பேரித்தம்பளம் இல்லை என்று சொல்ல அந்த கிராமவாசி வாய்க்கு வந்தவாறு பேசுகிறார் தோழர்களுக்கெல்லாம் மனம் விட்டு போகிறது பெருமானார் பேசட்டும் அவர் பேசட்டும் பேசுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் எல்லாம் பேச முடிஞ்சதுக்கு பின்னாடி ஹவுலா பின் ஹக்கீம் இடத்திலே நான் ஒரு வசத் பேரித்தம்பளம் கேட்டதாக வாங்கி வாருங்கள் என்று சொல்லி பெருமானார் ஹவுலா பின் ஹக்கீம் இடத்திலே பேரித்தம்பளம் வருகிறது அதை கொடுத்துவிட்டு ஒட்டகத்தை ஓட்டிச் சென்றார்கள் ஒரு வார்த்தை பெருமானார் பேசவில்லை புகாரி போன்ற ஹதீஸ்கள் சொல்லி காட்டுகிறது பேச்சு ஒருத்த நேச்ச ஆரம்பிச்சாவே இவன் அடிக்கவே ஆரம்பிச்சான் பேச்சு கை கலப்பாக போய் முடிகிற கலாச்சாரம் அல்லவா நம் கலாச்சாரம் அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணல் பெருமானாரின் பொறுமை நமக்கு வர வேண்டும் அதே நேரத்திலே ஐந்தாவது குணம் மார்க்கம் என்று வருகிற பொழுது மாணவி சல்லல்லாஹு அலைஹி பெரும் வீரராக இருந்தார்கள் சமுதாயத்திற்கு வீரமும் தேவை விவாதத்தோடு கூடிய வீரம் தேவை இது பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்மிடத்திலே முழுமையாக இருந்தது வரலாற்றிலே நிறைய செய்திகளை பெருமானாரினுடைய வீரத்திற்கு நிறைய சான்றுகளை சொல்ல முடியும் மதினமா நகரத்திலே பெரும் வீரர் யார் என்று கேட்டால் எல்லா சகாபாக்களும் சொல்லுவார்கள் பெருமானார் என்றுதான் சொல்லுவார்கள் காரணம் மதீனாவை சுற்றியும் ஒரு வதந்தி வருகிறது மதீனாவிற்குள்ளே எதிரிகள் வருகிறார்கள் மதீனாவிற்குள்ளே எதிரிகள் வருகிறார்கள் அறியாத உரத்திலிருந்து எதிரிகள் தாக்கப் போகிறார்கள் என்ற செய்தி வந்தவுடன் அலி அலியல்லாவினுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு முதல் முதலில் மதீனாவிற்கு வெளியே வேகமாக சென்று சுற்றி பார்த்துவிட்டு மற்றவர்கள் தயாராவதற்கு முன்னால் பெருமானார் வந்து சொல்கிறார்கள் பெருமானார் வந்து சொல்கிறார்கள் நான் மதீனா முழுக்க சுற்றிவிட்டு எந்த எதிரிகளும் உள்ளே வரவில்லை என்றார்கள் இந்த வீரம் சமுதாயத்தை காக்கிற வீரம் பெருமான செல்லல்லா ஒளிவு வஸல்லம் இடத்தில் இருந்தது பதில் போர்க்களத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற பொழுது எதிரிகளுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் யார் பதில் போர்க்களத்தில் நீங்கள் வரலாறுகளை ஆய்வு செய்யுங்கள் பதில் போர்க்களத்தில் எதிரிகளுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் யார் என்ற கேள்விக்கு பதில் கேட்டால் எல்லா அதிசு நூட்களும் சொல்லும் பெருமானார் தான் இருந்தார்கள் எதிரிகளுக்கு மிக நெருக்கமாக ஹுனைன் போர்க்களம் சஹாபாக்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு ஹுனைன்ல பதிர்ல 313 பேர் இருந்தோம் ஆயிரம் பேர்த்த பார்த்தோம் இப்ப நாம பன்னெண்டாயிரம் பேர் இருக்கிறோம் எதிரிகள் மூவாயிரம் தான் இருக்கிறார்கள் என்று ஒரு எண்ணம் வந்தது எதிரிகள் மூவாயிரம் நாம் பனிரெண்டாயிரம் அல்ல ஆரம்பத்திலே ஹவாஸின் மூலமாக தோல்வியை கொடுத்தான் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குதிரையின் கடிவாளத்தை அலி ரலியல்லாஹு ஒரு பக்கம் பிடிக்கிறார்கள் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு ஒரு பக்கம் பிடிக்கிறார்கள் அபூ சுஃபியான் ஒரு பக்கம் பிடிக்கிறார்கள் பெருமானார் அன நபியுல் அக்கதிப் அன இவன் அப்துல் முத்தலிப் அத்தனை பேர்களையும் முந்திக் கொண்டு சென்றார்கள் நான் ஒரு நபி நான் அப்துல் முத்தலிபின் மகன் என்று தன்னுடைய வீரத்தை போர்க்களத்திலே காட்ட வேண்டிய இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரம் காட்டினார்கள் கந்தக் போர்க்களம் முப்பது பேர் சேர்ந்து நாற்பது முழம் வெட்டணும் முப்பது பேர்கள் சேர்ந்து நாற்பது முழம் வெட்ட வேண்டும் வெட்டிக்கொண்டே வருகிறார்கள் ஒரு பெரும் பாறை சகாபாக்கள் வேற ஏற்கனவே கடும் பஞ்சத்தில் இருக்கிறாங்க ஆளாளுக்கு வயிற்றுல கல்ல கட்டி இருக்கிறாங்க ஒரு சகாபி பெருமானாரிடத்திலே சிம்பாலிக்காக வந்து சொல்கிறார் நாயகமே தனியாக அழைத்து சென்றார் தான் மட்டும்தான் பதியா இருக்கிற மாதிரி அழைச்சிட்டு போய் பெருமானார்ட்ட வாயால பேசல லேசா அப்படி ஜுப்பாவை தூக்கி காட்டினாரு பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க ஒரு செங்கலை வைத்து கட்டி இருக்கிறார் நாயகமே முடியலன்னாரு பெருமானார் அவரிடத்திலே சிம்பாலிக்காக தன்னுடைய ஆடை அப்படி தூக்கி காட்டினாங்க மூணு செங்கல் வைத்து கட்டப்பட்டு இருக்கிறது வந்தவர் ஒரு வார்த்தை பேசவில்லை பேசாமல் செல்கிறார் இதை ஜாமீர் அலி எல்லாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் பெருமானார் மூணு செங்கலா மூன்று செங்கலா நேரா வீட்டுக்கு போனார் அம்மா வீட்ல என்ன இருக்குன்னு கேட்டாரு ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது கொஞ்சம் கோதுமை இருக்கிறது அரைத்து எத்தனை பேருக்கு சாப்பாடு ரெடியாகும் ஒரு ஐந்து பேர்களுக்கு இதை வைத்து சாப்பிடலாம் என்று சொல்ல பெருமானார் இடத்துல வந்து சொல்கிறார் நாயகமே அஞ்சு பேர் சாப்பிடலாம் நான் ஒண்ணு நீங்க ஒண்ணு இந்த பசின்னு ஒரு செங்கலை காட்டினாரே அவர் ஒண்ணு மூணு பாக்கி ரெண்டு பேர்த்த நீங்க கூப்பிட்டுக்கங்க நாயகமே பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்லம் ஐன பிலால் எங்கே பிலால் என்றார்கள் ஜாபிர் அலி எல்லாம் நினைச்சாங்க நாலாவது பிலால்னு பிலால கூப்பிட்டோன்னு பிலால் அந்த அந்த சௌத்தா நீதான் சப்தத்தில் உயர்ந்தவர் நீ வாங்க சொன்னா அரிசி வரைக்கும் கேட்குது ஜாபிரின் வீட்டில் இன்றைக்கு விருந்தாம் நானூறு பேர்களையும் கூப்பிடுங்கள் என்றார்கள் ஜாபிர் அலி அல்லாவுக்கு கலக்கிருச்சு நாயகமே நான் நாலு பேர் தான் என்னோட சேர்த்து அஞ்சு மொத்த நாலு பேருக்குத்தான் சொல்லி இருக்கிறேன் நாயகமே வீட்டுல அவ்வளவுதான் இருக்கு நாயகமே விழா எல்லோரையும் அழையுங்கள் ஜாபிர் அலி எல்லாம் நடக்கல வீட்டுக்கு வயிறு கலக்குகிறதை ஓடுறார் மனைவி இடத்தில் போய் சொன்னார் நாலு பேர் நம்ம சொன்னேன் படையோடு பெருமானார் வருகிறார்கள் ஒரு தலைவர் தான் மட்டும் சாப்பிட்டு மற்ற சகாபாக்கள் பசியோடு இருப்பதை விரும்பாத தலைவர் கண்மணி நாயகம் செல்லல்லாக அழிவு செல்லம் என்றார் அது இல்லை சட்டியில் இருக்கிற பொருளை மட்டும் இறக்க வேண்டாம் அத்தனை பேர்களும் சாப்பிடுங்கள் என்றார்கள் எல்லோரும் சாப்பிடுகிறார்கள் எல்லோரும் சாப்பிடுகிறார்கள் எல்லோரும் சாப்பிடுகிறார்கள் அத்தனை பேர்களும் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு ஜாபிரே எப்படி இருக்கிறது நாயகமே அந்த சாப்பாடு அப்படியே இருக்கு வளர்ந்துகிட்டே வருது நாயகமே உன் சாப்பாட்டிலிருந்து நான் எதையுமே சாப்பிடவில்லை இந்த சபையும் சாப்பிடவில்லை எங்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உணவை கொடுத்தான் ஜாபிரே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு செல்கிறார்கள் சென்றார்கள் உடைக்க முடியாத பாறை உடைக்க முடியாத பாறை எல்லோரும் அடித்து அடித்து பார்க்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மம்பட்டியை வாங்குகிறார்கள் அண்ணலின் ஆற்றல் ஜிப்ராயிலின் ஆற்றலை விட வலுவானது ஒரு அடிதான் அடிச்சாங்க மூன்று துண்டுகளாக பிளக்கிறது மூன்று பேரொளி பிறக்கிறது மூன்று பேரொளி பிறக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் வெற்றி கொள்ளப்பட்டு விடும் ரோம் வெற்றி கொள்ளப்பட்டு விடும் ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டு விடும் என்றார்களே வெற்றிக்கான அறிகுறியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடியில் தீர்மானித்தார்கள் இதுதான் நாயகத்தின் வீரம் இஸ்லாம் கோழைகளாக வாழச் சொல்லவில்லை வீரம் வேண்டும் ஆனால் விவேகத்தோடு கூடிய வீரம் வேண்டும் நம்மால் வேகம் தான் இருக்குமே தவிர விவேகம் இருக்கவே இருக்காது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் பெருமானார் செல்லல்லா குலைவ செல்லம் சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போருக்காக வேண்டி கிளம்பி போய்க் கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக ஒரு மரத்திற்கு கீழே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தசூர் என்ற எதிரி வீரன் பெருமானாரை பார்க்கிறார் வசம நாயகம் மாட்டி இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராயுத பாணியாக இருக்கிறார்கள் எந்த ஆயுதமும் பக்கத்தில் இல்லை நேராக வந்தார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று விடலாம் என்று நினைத்து வாளை ஏந்தி முகம்மதே மாட்டிக்கொண்டாய் உன்னை யார் காப்பாற்றுவார்கள் பெருமனர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குரலின் வேகம் என்ன தெரியுமா குரலின் வேகம் என்ன தெரியுமா நம்முடைய நெஞ்சத்தை நிறுத்திவிடும் ஆற்றல் பெருமானாரின் குரலுக்கு உண்டு உன்னை காப்பாற்றுவது யார் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள் அவன் கையில் இருக்கிற வாள் கீழே விழுந்தது அந்த வார்த்தையின் தாக்கம் அல்லாஹ் எதிரில் இருப்பவனுடைய கையை பலகீனமாக்கினான் இப்ப வாளை எடுத்துட்டு இப்ப உன்னை யாருப்பா காப்பாத்துறதுன்னு கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை யார் காப்பாற்றுவது முகம்மதே உன்னை விட்டா வேற வழி இல்லை முகமது சரி சென்று விடு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புக்குரியவர்களே அண்ணனின் வீரத்திற்கு சான்று இதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கொடை ஜூத் கொடுக்கும் தன்மை வரலாறுகள் எல்லாம் தம்பித்து நின்றுவிடும் அவ்வளவு கொடை பரிசதற்கு ஒரு பாட்டு பாடுவார் அதனை அழகாக கவியறிகளை சொல்லுவார் மா கால முகமத் மா கால லா கத்து இல்லா ஃபி தஷக்குதி லௌல தஷக்குது கானத்து லாஹு நாமன் பெருமானார் லாண்டு சொன்னது அத்தஹியாத்துல மட்டும்தான் சொல்லி இருக்கிறாங்களா அஷர் அல்லா இலாக பெருமானார் இல்லை என்று சொன்னது அந்த அத்தஹியாத்தில் மட்டும்தான் அத்தகையாத்து மட்டும் இல்லை என்று சொன்னால் பெருமானார் லா என்ற வார்த்தையையே பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள் என்று ஃபர்சதக் சொல்லுகிறார் என்று சொன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எவ்வளவு கொலை கொடுத்திருப்பார்கள் யோசித்து பார்க்கிறோம் உனையின் போர்க்களத்தில் ஒரு பெண்மணி கவிதை பாடிக்கொண்டு வருகிறார் நாயகமே நான் உங்களுக்கு பால் கொடுத்த பெண்மணி நான் இப்பொழுது கஷ்டப்படுகிறேன் ஏதாவது கொடுங்கள் என்று கேட்க பெருமானார் அதிகமாக கொடை கொடுத்தது அந்த பெண்ணுக்குத்தான் ஐந்து லட்சம் திருகம் கொடுத்தார்களாம் நான் பால் கொடுத்திருக்கிறேன் நாயகமே கஷ்டப்படுறேன் ஐந்து லட்சம் திருகம் பஹ்ரைனில் இருந்து பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லத்திற்கு பொருட்கள் வருகிறது பஹ்ரைன்ல இருந்து பெருமானார் செல்லல்லா அலைஹி பார்க்கிற அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க பெருமானார் தன் வீட்டுக்கு எடுத்து சென்றதாக ஒரு வரலாறு இல்லை அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள் அது அப்பாஸ் அலி எல்லாம் வர்றாங்க அப்பாஸ் அலி எல்லாம் வந்த உடனே நாயகமே இது என்றார்கள் எடுத்துக்கங்க அப்பாஸ் அப்பாஸ் அலி எல்லாம் கொஞ்சமா எடுப்பாங்கன்னு நினைச்சா பெரிய சாக்கு மூட்டையை கொண்டு வந்து அள்ளி அள்ளி போடுற கடைசியில பெருமானாரைய கூப்பிட்டு கொஞ்சம் தூக்கி விடுங்களேன்னு நாயகம் செல்லாலத்திலும் பேராசையை பார்த்தீர்களா அப்பாஸுக்கு நான் தூக்கி விட வேண்டுமா உன்னால் முடிந்த அளவுக்கு அள்ளு கொஞ்சம் அள்ளி போடுறாரு தூக்கி பார்க்கிறாரு தூக்க முடியல நாயகத்தை ஒரு மாதிரியா பார்க்கிறாரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் பெருமானார் முடியாது என்றார்கள் மீண்டும் கொஞ்சத்தை அள்ளி போடுகிறார் தூக்க பார்க்கிறார் முடியவில்லை நாயகத்தை பார்க்கிறார் நீங்க தான் முடியாட்டி கொஞ்சம் தோழர்களை சொல்லியாவது தூக்கி விடுங்களேன் என்று சொல்ல பெருமானார் செலல்லா அலைஹி உன்னால் முடிந்த அளவுக்கு சுமக்க வேண்டும் இங்கேயும் மறுமையிலும் நீதான் சுமக்க வேண்டும் அதனால் நீயே சுமந்து கொள் அள்ளி போட்டு முடியாம அள்ளி போட்டு தூக்க முடிகிற அளவு வந்தவுடன் எடுத்துக்கொண்டு தலையில் வைத்துக்கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார் அப்படி போ போகும்போது பெருமானார திரும்பி பார்த்துக்கிறாரு திரும்ப சென்று கொண்டிருக்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு சகாபாக்களுக்கு சொன்னார்கள் பார்த்தீர்களா எவ்வளவு பேராசை இந்த உலகத்தின் மீது எவ்வளவு பேராசை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு ஒளிவு செல்லம் சொல்கிறார்கள் அத்தனை பொருளையும் அள்ளி கொடுத்தார்கள் தன்னிடத்திலே இல்லை என்கிற பொழுது பெருமானார் கடன் வாங்கி தர்மம் செய்வார்களாம் இப்படி ஒரு தர்ம கருத்தாவ பார்த்ததே இல்ல ஒரு நாள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்க உமர் அல்லாஹு தஆலா என்பவர்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் நாயகத்திடத்தில் எதுவுமே இல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்ட்ட கடன் கேட்டாங்களாம் எங்க நாயகமே இப்படி எல்லாம் அல்லாஹ் கொடுக்க சொல்லியிருக்கானே இல்லன்னா இல்லேன்னு சொல்லிருங்களே பெருமானாரின் முகம் வாடுகிறது முகம் வாடுகிறது அருகில் இருக்கிற ஒரு சஹாபி சொன்னார் நாயகமே நீங்க ஏன் இல்லேன்னு சொல்லணும் நான் கடன் தர்றேன் நாயகமே துல் அல்லாஹ் உடைய ஹசானாவில் கொடுப்பதால் ஒன்றும் குறைந்து விடாத நாயகமே உங்களுக்கு தருகிற பொழுது எனக்கு கொடுத்து விடுங்கள் நாயகமே பெருமானா சந்தோஷப்படுகிறார்கள் சந்தோஷப்படுகிறார்கள் பெருமானா செல்லல்லா அலைஹி செல்லம் கொடை கொடுத்ததனுடைய வரலாற்றை எழுதுகிற பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி எழுதி காட்டுகிறார்கள் ஒரு வருஷத்துக்கு மேல எந்த கைதியையும் பெருமானார் வைத்ததில்லை ரமலான் வந்துருச்சுன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களா அத்துலிக்கூக்குல் ஆசி எல்லா கைதிகளுக்கும் விடுதலை கொடுத்து விடுங்கள் அல்லாஹ்வே நரகவாசிகளுக்கு விடுதலை கொடுக்கிற பொழுது நான் எப்படி கைதிகளை வைத்துக் கொள்ள முடியும் அத்தனை கைதிகளுக்கும் நீங்கள் விடுதலை கொடுத்து விடுங்கள் வாத்தூக்குள்ள சாயில் யாரெல்லாம் கேட்டு வருகிறார்களோ அத்தனை இவர்களுக்கும் கொடுத்துக் கொண்டே இருங்கள் கொடுத்துக் கொண்டே இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் என்றால் எவ்வளவு கொடை கொடுத்திருக்கிறார்கள் கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த தன்மை பெருமானாருக்கு ஏழாவதாக ஹௌஸ் அல்லாஹ்வின் பயம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பயந்த மாதிரி வேறு யாரும் பயப்பட முடியாது ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு 5% இருக்கான்னு சந்தேகமா இருக்கு அல்லாஹ்வின் மீது கொண்ட பயம் பய உணர்வு பாத்திமார் அலி ரலியல்லாஹு தஆலாவை அழைக்கிறார்கள் தன்னுடைய குடும்ப மனைவிமார்களை அழைக்கிறார்கள் தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கிறார்கள் அழைத்து சொன்னார்கள் அம்மா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அமல்களை கொண்டு சொர்க்கம் தருவான் என்று நினைத்து விடாதீர்கள் அல்லாஹ் ரஹமத்தை கொண்டுதான் சொர்க்கம் தருவான் எனக்கு தன்னுடைய ரஹமத்தை கொண்டு மூழ்க வைத்து விட்டார் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ரஹமத்தை தேடுங்கள் அம்மா அல்லாஹ்விடத்திலே ரஹமத்தை தேடுங்கள் அம்மா என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பயத்திலே சொன்ன வரலாறுகளை பார்க்கிறோம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் கொஞ்சம் புரட்டி பாருங்கள் நாயகமே ஐஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது மேகம் வந்து விட்டால் நமக்கெல்லாம் மேகம் வந்துருச்சுன்னு சொன்னா மழை பெய்ய போதுன்னு ரொம்ப சந்தோஷம் ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அப்படி வச்சு குட்டி போட்ட பூனை மாதிரி இது அதுபர பல முன்னால் செல்லுவார்கள் பின்னால் வருவார்கள் முன்னால் செல்லுவார்கள் பின்னால் வருவார்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்களாம் பெருமானார் மழை பெய்ததற்கு பிறகுதான் பெருமானார் சந்தோஷப்படுவார்கள் ஐஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க நாயகமே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாயகமே அதுல வேற ஒரு துவா வேற செய்றீங்களே நாயகமே அல்லாஹும்ம இஜ்அல்ஹா அல்லாஹும்ம இஜ்அல்ஹா ரியாஹா வலாத்த தஜ்அல்ஹா ரீஹா யா அல்லாஹ் இந்த மேகத்தையும் இந்த காற்றையும் நீ ரப்பல் ஆலமீனே தென்றலாக அதாபாக மாற்றிக்கொடு என்று கேட்கிறீர்கள் நீங்கள் அதாபாக ஆக்கிவிடாதே என்று கேட்கிறீர்கள் என்ன நாயகமே முதலில் அதாபு கொடுப்பதற்காக அல்லாஹ் மேகத்தை தான் அனுப்புவான் மேகம்தான் நிறைய கவுமுகளை அழித்திருக்கிறது என் கவுமையும் வந்து அழித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் பயந்து பயந்து அழுது அழுது அல்லாஹுவிடத்திலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட பயம் நாயகத்துக்கு முடி இருபத்தி ஒன்று சகாபாக்கள் கேட்டாங்கன்னா மா செய்யபத்துக்க நாயகமே உங்களை நரைக்க வைத்தது என்னன்னு கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஷய்யபத்தினி ஹூத் அல் வாக்கிஆ வல் முர்சலாத் வ அம்மா யதசாஅலூன் வ இதா குவிரத் இந்த அஞ்சு சூரா வந்து என்னை நரைக்க வைத்தது என்றார்கள் மறுமைக்கான சிந்தனையை ஊட்டக்கூடிய ஐந்து சூரா தர்ஜுமத்துல் குரான்ல மறக்காம இந்த ஐந்து சூராவுக்கான தர்ஜுமாவை படித்து பாருங்கள் இந்த ஐந்து சூறாக்களை நான் படித்தேன் எனக்கு இறங்கியது அன்றிலிருந்துதான் எனக்கு நடை வந்தது என்றார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார் அல்லாஹ்வின் பயத்தில் எனக்கு நடை வந்தது என்றார்கள் அப்ப இறை பயம் நமக்கு குடிகொள்ள வேண்டும் எட்டாவதாக ஹுமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்த பெரிய நற்குணத்தில் ஒன்று அழுகும் குணம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் இன்னைக்கு சிரிப்புக்கு தான் மரியாதை அரட்டை அரங்கத்தை டிவியை போட்டு போட்டு பார்த்து என்ன சிரிப்பு வெடிசிரிப்புன்னு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்துச்சுன்னா அதைத்தான் உட்கார்ந்து பார்க்கிறான் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இந்த சமுதாயம் சிரிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கிறது ஆனால் பெருமானார் அழுகைக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் பயணத்திலே செல்லுகிற பொழுது அலி அலி அல்லாஹ் உத்தலா சொல்லுவார்கள் நாங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருப்போம் இரவு நேரத்திலே உறங்குவோம் எழுந்து பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது அழுது கொண்டிருப்பார்கள் என் உம்மத்தை ரப்பல் ஆலமீனே நரகத்திலிருந்து காப்பாற்றுவாயாக என் உம்மத்திற்கு சுபிச்சத்தை தருவாயாக பெருமானார் இந்த உம்மத்திற்காக அழுது கொண்டிருப்பார்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஆயிஷா ரலி அல்லாஹு தாலாவோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை மனைவியோடு இரவு படுத்திருக்கிற பொழுது ஐஷா எனக்கு நீ அனுமதி கொடுக்கிறாயா என் ரப்பிடத்திலே நான் பேச வேண்டும் என்பார்கள் ஐஷா ரலியல்லாஹு தஆலா சரி நாயகமே என்று சொல்ல காமருவைதா பத்தகல் பாபருவைதா மெதுவாக எழுந்து மெதுவாக வாசலை திறந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுது தொழுதுவிட்டு அல்லாஹுடத்திலே அழுவார்கள் அல்லாஹுடத்திலே அழுவார்கள் அழுது கொண்டே இருப்பார்கள் மறுநாள் காலை பிலால் எல்லாம் வந்து நாயகமே வாழ்ந்து சொல்லலாமா என்று கேட்கிற பொழுது வாழ்ந்து சொல்லலாம் என்ற அனுமதியை அழுது கொண்டே கொடுக்கிறார்கள் ஐஷா அபூபக்கர் ரலியல்லாஹு பிலால் ரலியல்லாஹு வந்து நாயகமே நீங்கள் அழுவதற்கான காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது அப்பனா கூன அப்தன் ஷக்குரா இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற நியமத்துக்கு நன்றி செலுத்துகிற அடியானாக நான் ஆக வேண்டாமா என்று பெருமானார் கேட்கிறார்கள் என்றால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நியமத்துக்கு என்றைக்காவது அழுதிருக்கிறோமா என்றைக்காவது அழுதிருக்கிறோமா என்றைக்காவது தொழுதிருக்கிறோமா அன்புக்குரியவர்களை என்னை பார்க்க வேண்டும் மருத்துவமனைகள்ல போய் பாருங்க ஒவ்வொருவரும் படுகிற பாடு ஆனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 80 வருடம் 60 வருடம் எந்த விதமான மாத்திரை மருந்தும் இல்லாமல் வாழ வைத்திருக்கிறாரே என்றைக்காவது அல்லது ரெண்டு செலுத்தி இருக்கிறோமா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் ஓதச் சொல்வார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஓதிக்கொண்டே வருவார்கள் சூரத்து நிசா வருகிற பொழுது அதாபின் வசனங்கள் வருகிற பொழுது பெருமானார் செல்லா அலைஹி வஸல்லம் அழுவார்களாம் பெருமானார் அருவார்களாம் நாயகமே உங்களுக்கு தான் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என் உம்மத்து நரகத்திற்கு செல்வதை என்னால் பொருந்திக் கொள்ள முடியாது என்பார்கள் உமான் நபிகள் கோமான் செல்லல்லா அலைஹி அன்புக்குரியவர்களே இந்த கவலையும் இந்த அழுகையும் நமக்கு வந்ததா இந்த குணங்கள் இடத்திலே விழுந்திருக்கிறதா ரமலானில் அழுது இருக்கிறோமா யோசிக்கவன் யமனிலிருந்து ஒரு வஸ்து வருகிறார்கள் ஒரு குழு வருகிறார்கள் பெருமானாரிடத்திலே நாயகமே ஓதி காட்டுங்கள் என்றார்கள் வசாஃபாத்தி சஃபா பெருமானார் ஓதி காட்டுகிறார்கள் வத்பஹு ஷிஹாபுன் ஷாகிப் என்ற வசனம் வருகிற பொழுது பெருமானார் தன்னை அறியாமல் அழுகிறார்கள் நெருப்பு நாளை மறுமையிலே பாவம் செய்தவர்களை திரத்திக் கொண்டு வரும் நெருப்பு ஜுவாலை துரத்திக் கொண்டு வரும் அவர்களுக்கு விதவிதமான அதாபுகள் வழங்கப்படும் என்று சொல்லுகிற பொழுது ஓமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு வலிவு வஸல்லம் தன்னை அறியாமலே மயங்கி விழுந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது அன்புக்குரியவர்களே நாம் என்றைக்காவது நரகத்தை பற்றி சிந்தித்திருக்கிறோமா மறுமையை பற்றி சிந்திருக்கிறோமா மகஷரை பற்றி சிந்தித்திருக்கிறோமா எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு வலிவு செல்லும் தோழர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் இன்ன லதைனா அன்காலம் ஜைமா வத்தாமன் தா உஸ்ஸத்தின் வாதாபன் அதிமா இந்த வசனத்தை கேட்டவுடன் பெருமானார் துள்ளி குதித்து ஈரிட்டு அழுது மயக்கமுட்டு கீழே விழுந்தார்கள் எல்லா ஹதீஸ் நூட்களும் சொல்கிறதே அல்லாஹ் சொல்கிறான் எங்களிடத்திலே பெரும் பெரும் விலங்குகள் இருக்கிறது வத்தாமன் தா உஸ்ஸா கத்தாழைகளான உணவுகள் இருக்கிறது கசப்பான உணவுகள் நரகத்தில் கொடுக்கப்படும் கத்தாலைகளை கொடுக்கப்படும் கடும் கடும் வேதனைகள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது நாயகத்தால் தாங்கிக் கொள்ள முடியாமல் வீரிட்டு எழுந்து அழுது பெருமானார் துடித்து விழுந்தார்களே என்றைக்கு நம் சமுதாயம் எப்படி இருக்கிறது அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம் என்றைக்காவது அந்த புக்கா அழுகை இருக்கிறதா அஜருல் கல்லை பெருமானார் முத்தமிட்டு நீண்ட நேரம் அழுதார்களாம் உமர் அலி அல்லாஹ் கேட்கிறார்கள் எதற்கு நாயகமே இப்படி அழுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது ஹகுனா துஸ்கப் ஹகுனா துஸ்கப் இவ்விடத்தில் தான் துஸ்கபுல் இந்த கல் தான் நாளை மறுமையிலே யார் நல்லவன் யார் கெட்டவன் என்று சாட்சி சொல்லும் என் விஷயத்திலே ஏதாவது மாற்றி சொன்னால் என்ன செய்வது என்று நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லா அழிவ செல்லும் அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அழிவ செல்லத்தினுடைய பெருமானாரினுடைய அழுகை ஒன்பதாவது குணம் பெருமானாரிடத்திலிருந்து நாம் படிக்க வேண்டிய குணங்களில் ஒன்று ஜுஹுத் பற்றற்ற வாழ்க்கை நாயகன் நினைச்சிருந்தா எப்படியும் வாழலாம் பெருமானார் அல்லாஹ்விடத்தில் என்ன துவா கேட்டார்கள் அல்லாஹும்ம இஜல் ரிஸ்க் ஆலி முஹம்மதின் கூத்தா யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தார்களுக்கு அளவா ரிஸ்க் கொடுன்னு கேட்டாங்க பெருமானார் நிறைய கொடுத்துறாத ரப்பே அளவாக கொடு என்று கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றற்று வாழ்ந்தார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து கேட்கிறான் நாயகமே நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு திஹாமா மக்கா மதீனா இதில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் தங்கமாக்கி கொடுக்கிறேன் நாயகமே நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா நான் எதை விரும்புகிறேன் தெரியுமா ஒரு நாள் சாப்பிட வேண்டும் ஒரு நாள் பசித்திருக்க வேண்டும் ஒரு நாள் சாப்பிட்டு விட்டு உனக்கு நன்றி செலுத்த வேண்டும் பசித்திருக்கிற பொழுது உன்னை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் ரபுல் ஆலமீன் எனக்கு வேண்டும் என்கிறார்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த பாயை பார்க்கிறார்கள் படுத்த பாயை பார்க்கிறார்கள் நாரிலானாத பாய் இன்னொரு பக்கம் பார்க்கிறார்கள் பெருமானாரின் முதுகை பார்க்கிறார்கள் அந்த நார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வெளுத்த மேனியிலே ஏறி ஏறி உடம்பெல்லாம் தழும்பாக இருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய செவத்த மேனியிலே அந்த நாரின் தழும்புகள் தெரிகிறது உம்மு சலமா ரலியல்லாஹு அழுது கொண்டே கேட்கிறார்கள் நபியே நாயகமே வேறு ஏதாவது நல்ல விரிப்புகளை நான் வாங்கி கொடுக்கட்டுமா நல்ல விரிப்புகளை உங்களுக்கு விரிக்கலாமா நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் என்ன உம்மு சலமா இதிலேயே நான் நிரந்தரமாக இருக்க போகிறேன் என்று நினைத்துக் கொண்டாயா இந்த விரிப்பிலே நான் சந்தோஷமாக படுத்தால் நாளை மறுமையிலே நான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது உம்மு சலமா என்று சொல்லி காட்டுகிறார்கள் பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஹஸாயினுல்லாஹ் ஹஸாயினுல்லாஹ் வானத்தினுடைய பொக்கிஷம் பூமியினுடைய பொக்கிஷத்தின் சாவிகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிற பொழுது பெருமானார் செல்லல்லாக அலைஹி வஸல்லம் அது முழுவதையும் ரப்பே நீயே வைத்துக் கொண்டு எனக்கு மறுமையில் சொர்க்கத்திற்கான சாவிகளை திறவுகோளை கொடுத்து விடு என் உம்மத்திற்காக நான் திறக்க வேண்டும் என்றார்களே நபிகள் கோமான் செல்லல்லாக அலைஹி வஸல்லம் தன் சந்தோஷம் அத்தனையும் துறந்தார்கள் இந்த உம்மத்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக பெருமானாரின் பட்டற்ற தன்மை பாத்திமா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள் பெருமானாருக்கு ஒரு வடமை உண்டு மகளின் மீது வைத்திருந்த அன்பு எவ்வளவுன்னா பயணத்திற்கு போவதாக இருந்தாலும் பாத்திமாட்ட போய் சொல்லிட்டு போவாங்க பயணத்திலிருந்து வந்தவுடன் முதலிலே பாத்திமாவிடத்திலே செல்வார்கள் மஜிது நபவிக்கு வந்து தொழுதுட்டு பள்ளிக்கு வந்துட்டு அடுத்து பாத்திமாட்ட தான் செல்வார்கள் பாத்திமா ரலியல்லாஹு விடத்திலே சென்றால் ஹசன் ஹுசைன் அல்லாவுக்கு ரெண்டு மோதிரம் போட்டிருந்தாங்களா வெள்ளி மோதிரம் ஹசன் ஹுசைன் அல்லாஹ் சின்ன சின்ன பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு இயற்கையாகவே வாட்சி வாங்கி கட்டி விடுவோம் வெள்ளி மோதிரம் எல்லாம் இருக்கும் பெருமானார் பாத்திமாவின் வீட்டுக்கு செல்கிற பொழுது அசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இரண்டு பேர்களையும் பார்க்கிறார்கள் வெள்ளி மோதிரம் போட்டிருக்கிறார்கள் வெள்ளி மோதிரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே செல்லவில்லை வெளியே வந்து விட்டார்கள் பாத்திமா ரலியல்லாஹு என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் அம்மா உனக்கு உலக ஆசை வேண்டாம் அம்மா என்றார்கள் உம்மகாணி அலி அல்லாவினுடைய வீட்டுக்கு நாயகம் போய் அம்மா உம்மகாணி நான் சாப்பிட்டு மூணு நாள் அச்சம்மா அலி அலி அல்லாவினுடைய சகோதரி நான் சாப்பிட்டு மூணு நாள் அச்சம்மா ஏதாவது இருக்கிறதா அந்த அம்மா சொன்னாங்க நாயகமே வெறும் ரொட்டி தான் இருக்கு ரொட்டிக்கு தொட்டுக்கு எதுக்குமே இல்லை நாயகமே பெருமனார் செல்லல்லா அலி சிலத்தை பார்த்து சொன்னாங்க வெறும் ரொட்டியை கொடுக்க ஒரு நபிக்கு வெறும் ரொட்டியை கொடுக்க எனக்கு மனம் வரவில்லை நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் செல்லல்லா அலி அந்த வெறும் ரொட்டியை கூடம்மா தொட்டுக் கொள்வதற்கா கொஞ்சம் தண்ணீரை கூடம்மா கொஞ்சம் தண்ணீரை கொடம்மா அந்த அம்மா போய் அங்கங்க சுத்தி பார்த்தா கொஞ்சம் சிறுக்கா இருக்கு எசன்ஸ் இருக்கிறது அதை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் நாமல் இதாம் சால்னாக்களிலேயே நல்ல சால்னா இதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சாப்பிட்டார்களே அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அந்த நாயகம் எப்படி வாழ்ந்தார்கள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் இடத்தில் இருந்த பத்தாவது நல்ல குணம் தௌபா எந்த பாவமுமே இல்லாத நாயகம் ஒவ்வொரு நாளும் நூறு முறை இஸ்தியாஃபார் செய்வார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே 11ஆவதாக இருந்த குணம் உண்மை அவர்கள் வாழ்நாளில் ஒரு பொய் கூட சொன்னதாக ஒரு வரலாறு இல்லை மக்காவை விட்டு செல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிலே சென்று ரெண்டு தொழுது விட்டு பெருமானார் காபாவினுடைய திறவுகோலை கொடு உள்ளே சென்று நான் தொழ வேண்டும் என்று காபாவின் உரிமையாளர் சாவிக்கு சொந்தக்காரர் உஸ்மான் இவனு தல்காவிடத்திலே கேட்க அவர் சொன்னார் உன்னிடத்திலே சாவி எல்லாம் கொடுக்க மாட்டேன் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் ஒரு நாள் வரும் அந்த சாவி என்னிடத்தில் இருக்கும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று காபாவை பார்த்து அழுதுவிட்டு சென்ற நாயகம் சல்லல்லாஹு அலைஹி பத்தக மக்காவிலே வருகிறார்கள் பெருமானார் காபாவின் சாவியை பிடுங்குகிறார்கள் காபாவின் சாவி கொண்டு வரப்படுகிறது உஸ்மான் தல்ஹாத்தி உஸ்மான் அன்று நான் சொன்னது நடந்ததா இல்லையா மீண்டும் சாவியை நீயே பிடி என்றார்கள் நினைத்திருந்தால் எதையும் செய்யலாம் பெருமானார் பயணத்தை முடித்துக் கொண்டு வருகிற பொழுது நாயகம் சொன்ன எல்லா வார்த்தைகளும் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை பெருமானாரினுடைய வாழ்க்கையிலே மதினாவிற்குள்ளே நுழைகிற பொழுது பெருமானார் சொன்னார்கள் முனாபிக்கீன்களில் ஒருவன் ரிஃபா அத்திமு சயீத் இன்றைக்கு இறந்து விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க உள்ள போன உன்ன செய்தி வருது இறந்து போயிட்டான் உம்மு வரக்கா வர்றாங்க நாயகமே நானும் பதில் போருக்கு வருவேன் நாயகமே அங்கு வந்து போரிட வேண்டும் நாயகமே ஒரு அம்மா கேட்கிறாங்க நான் அங்கு சகிதாக வேண்டும் நாயகமே பெருமாள் ஸல்லல்லாஹு கொலை சொன்னாங்க உம்மு வரக்கா நீ வீட்டிலேயே இரு சகிதாவா என்றார்கள் என்ன நாயகமே வீட்டுல யாராவது சகிதாவாங்களா நீ வீட்டிலேயே இரு ஷஹீதாவாய் அந்த அம்மா ஓதி கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பணியாளரே அந்த பெண்ணை கொலை செய்தார் ஷஹீதாக்கினார் என்று வரலாறு சொல்கிறது பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் அத்தனையும் உண்மை லம்ரா பெருமானாரிடத்திலே வந்து சொன்னார்கள் நாயகமே போருக்கு செல்ல வேண்டும் முஸ்லிக்கீன்கள் என்னை வெட்ட வேண்டும் நான் ஷஹீதாக வேண்டும் அல்லாஹும்ம இஹரிம் தமஸ் அலல் குஃபாரி வல் முஷ்ரிக்கீன் பெருமானார் ஒரு துவா செஞ்சாங்க யா அல்லாஹ் லம்ராவினுடைய இரத்தத்தை முஷ்ரிக்கீன்களுக்கு ஹராமாக்குவாயாக பெருமானார் துவா செஞ்சிட்டாங்க நீ வந்து ஷஹீதுல ஆக மாட்ட நேரா எதிரிக்கு முன்னாடி கழுத்தை நீட்டு வரான் வெட்டுன்னு அவனுக்கு அந்த நேரம் பார்த்து கண்ணு தெரியாம போயிடும் கழுத்தை நீட்டுவான் நீ வெட்டு வெட்ட முடியாது பெருமானார் துவா விட்டார்கள் சொன்ன சொல் அத்தனையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் காத்தான் வரலாறு சொல்கிறது பனிரெண்டாவது குணம் நம்பிக்கை நம்பிக்கை என்ற குணம் பெருமானாரிடத்திலே மிகுதியாக இருந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு செல்லுகிற பொழுது ஒருவர் ஆடுமைத்துக் கொண்டிருக்கிறார் ஏகத்துவத்தை பெருமானார் எடுத்துச் சொல்கிறார்கள் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கிறார் ஈமான் கொள்கிறார் பெருமானார் என்னோடு சேர்ந்து வா என்றார்கள் இந்த ஆடுகளை எல்லாம் எஜமானிடத்திலே ஒப்படைக்க வேண்டுமே என்று சொல்ல பெருமானார் செல்லல்லா ஒலிவசலம் அந்த ஆடுகளை தட்டி கொடுத்து நீ உன் எஜமானிடத்திலே போய் சேர் என்று சொல்லிவிட்டு வருகையை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் அந்த ஆடுகள் தானாக எஜமானை தூக்கி எஜமானை நோக்கி தானாக சென்றது பெருமானார் அழிவு அலிவசலம் என்பவர்கள் நம்பிக்கை தவறாதவர்களாக வாழ்ந்தார்கள் கடைசியில் எஜமான கேட்டாங்க ஒரு ஆடு மிஸ் ஆகலன்னாரு பெருமானார் செல்லல்லாக ஒளிவு வஸல்லம் மதினாவிற்கு செல்கிற பொழுது கூட அலிரலியல்லாஹு தஆலாவை அமானிதங்களை கொடுத்துவிட்டு வா என்று என்று நம்பிக்கைக்குரியவர்களாக பெருமானார் வாழ்ந்தார்கள் இந்த பனிரெண்டு குணங்களும் நம்மிடத்தில் வந்துவிட்டால் நாம் தான் இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் இந்த உலகம் நம் கையில் வந்துவிடும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாயகத்திற்கு கொடுத்த நற்குணத்தை நமக்கும் தந்தருள்வானாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நற்குணத்தோடு வாழ்ந்து சிறக்க வாய்ப்புகள் நல்குவானாக வாகுரு தாவானின் அல்ஹம்துலில்லாஹ் ரபுல் ஆலமீன்